சிவகலப்பு அக்கரந்த அக்கரத்தின் உட்கரந்த அக்கரம் சக்கரத்து சிவ்வையுண்டு சம்புளத்திருந்ததும் எழ்கரந்த வெண்ணை போல் எவ்வெழுத்தும் எம்பிரான் உள்கரந்து நின்ற நேன்மையாவர் காண வல்லரே சிவனுண்மை ஆகமத்தினுட்பொருள்ள கண்டமூலமாதலால் தாகபோகமன்றியே தரித்ததற்பரமும் நீ ஏகபாதம் வைத்தனை உணர்ந்து மஞ்செழுத்துளே ஏகபோகமாகியே இருந்ததே சிவாயமே சர்வம் சிவம் மூலவாசல் மீதுளே முச்சதூரமாகியே நாலு வாசல் எண் விரல் நடுவுதித்த மந்திரம் கோலமொன்று மஞ்சுமாகும் இங்கலைந்து நின்ற நீ வேறு வேறு கண்டிலேன் விளைந்ததே சிவாயமே சிவனிடம் சுக்கிலத்தடியுளே சுழித்ததோர் எழுத்துளே அக்கரத்தடியுளே அமர்தவாதி ஜோதினி ஒக்கரத்தடியுளே உணர்ந்த அஞ்செழுத்துளே அக்கரம் அதாகியே அமர்ந்ததே சிவாயமே மண்டலங்கள் குண்டலத்துளேயுளே குறித்தகத்து நாயகன் கண்டவந்த மண்டலம் கருத்தழிந்த கூத்தனை விண்டலர்ந்த சந்திரன் விளங்குகின்றமை பொருள் கண்டு கொண்ட மண்டலம் சிவாயமல்லதில்லையே உடலின் தன்மை சுற்றமைந்து கூடமொன்று சொல்லிறந்த தோர்வெளி சக்தியும் சிவனுமாக நின்ற தன்மையோர்கிலேர் சக்தியாவதும் உடல் தயங்கு ஜீவனுட்சிவம் பித்தர்கள் அறிந்திலேர் பிரானிருந்த கோலமே யாவும் சிவம் மூலமென்ற மந்திரம் முளைத்த அஞ்செழுத்துளே நாலு வேதம் நாவுளே நவின்ற ஞானமெய்யுளே ஆலமுண்ட கண்டனும் அரியனுமாதலால் ஓலமென்ற மந்திரம் சிவாயமல்லதில்லையே தத்துவம் விளக்கல் தத்துவங்களென்று நீர் தமை கடிந்து போவீர்கள் தத்துவம் சிவமதாகில் தற்பர முனீரலோ முக்தி சீவநாதமே மூலபாதம் வைத்த பின் அத்தனாரும் உம்முளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே ஞான தீட்சை மூன்று பத்து மூன்றையும் மூன்று சொன்ன மூலனே தோன்று சேர ஞானிகாள் துய்ய பாதம் என்றலை என்று வைத்த வைத்த பின் இயம்பு மஞ்செழுத்தையும் தோன்ற போத வல்லிரேல் துய்ய ஜோதி காணுமே சர்வம் சிவம் உம்பர்வான கத்தினும் உலகு பார ஏழினும் நம்பர் நாடு தன்னிலும் நாவல் என்ற தீவினும் செம்பொன் மாட மல்குதில்லை அம்பலத்துளாடுவான் எம்பிரான் அலாது தெய்வம் இல்லை இல்லை இல்லையே இதுவும் அது பூவிலாய ஐந்துமாய் புனலில் நின்ற நான்குமாய் தீயிலாய மூன்றுமாய் சிறந்த காலிரண்டுமாய் வேயிலாயதொன்றுமாய் வேறு வேறு தன்மையாய் நீயலாமல் நின்ற நேர்மையாவர் காண வல்லரேம் இதுவும் அது அந்தரத்தில் ஒன்றுமாய் அசைவு காலிரண்டுமாய் செந்தழலில் மூன்றுமாய் சிறந்த வப்பு நாங்குமாய் ஐந்து பாரில் ஐந்துமாய் அமர்ந்திருந்த நாதனை சிந்தையில் தெளிந்த மாயை யாவர் காண வல்லரே புத்தி நிலை கூறல் மனவிகாரமற்று நீர்மதி திருக்க வல்லிரேல் நினைவிலாத மணி விளக்கு நித்தமாகி நின்றிடம் அனைவரோதும் வேதமும் மகம் பிதற்ற வேணுமேல் கனவு கண்டதுண்மை நீர் தெளிந்ததே சிவாயமே குருக்களை வினாதல் இட்ட குண்டம் ஏதடா இருக்கு வேதமேதடா சுட்ட மண் கலத்திலே சுற்று நூல்கள் ஏதடா முட்டி நின்ற தூடிலே முளை தெழுந்த ஜோதியை பற்றி நின்றதேதடா பட்டநாத பட்டரே சிவத்தினிலை நீரிலே முளைத்தெழுந்த தாமரையினோரிலை நீரினோடு கூடி நின்றும் நீரிலாதவாறு போல் பாரிலே முளைத்தெழுந்த பண்டித பராபரம் பாரினோடு கூடி நின்ற பண்பு கண்டிருப்பிரே ஞானிகள் உண்மை உறங்கிலன் விழிக்கிலன் உணர்வு சென்றுடுங்கிலன் சிறந்த ஐ புலன்களும் திசை திசைகள் ஒன்றிலன் புறம்பு முள்ளும் எங்கனும் பொருந்திருந்த தேகமாய் நிறைந்திருந்த ஞானிகாள் நினைப்பதேனும் இல்லையே மூர்த்திகள் நிலை ஓதுவார்கள் ஓதுகின்ற ஓரெழுத்தும் ஒன்றதே வேதமென்ற தேகமாய் விளம்புகின்ற தன்றித நாதமொன்று நான் முகன் மாலும் நானும் ஒன்றதே ஏதுமன்றி நின்றதொன்றை யானுணர்ந்த நேர்மையே குருகோலம் பொங்கியே தரித்த அச்சு புண்டரீக வெளியிலே தங்கியே தரித்த போது தாது மாதுளையதாம் அங்கியுள் சரிந்த போது வடிவுகள் ஒளியுமாய் கொம்பு மேல் வடிவு கொண்டு குருவிருந்த கோலமே நாதவிந்துக்களின் விளைவு மண்ணுளோரும் விண்ணுளோரும் வந்தவாது எங்கனில் கண்ணினோடு சோதி போல் கலந்தநாத பிந்துவும் அண்ணலோடு சக்தியும் அஞ்சு பஞ்சு பூத்தமம் பண்ணினோடு கொடுத்தழிப்பாரோடேழும் இன்றுமே அநாதி ஒடுக்குகின்ற ஜோதியும் உந்தி நின்ற ஒருவனம் நடுத்தலத்தில் ஒருவனம் நடந்து காலிலேறியே விடுத்து நின்ற இருவரோடு மெய்யினோடு பொய்யுமாய் அடுத்து நின்ற ரீமினோ அநாதி நின்ற ஆதியே மண்டல சிறப்பு உதித்த மந்திரத்தினம் ஒடுங்குமக்கரத்தினம் மதித்த மண்டலத்தினம் மறைந்து நின்ற ஜோதினே மதித்த மண்டலத்துளே மறித்து நீரிருந்த பின் சிரித்த மண்டலத்துளே சிறந்த தேசிவாயமே குருக்கள் தன்மை திருத்தி வைத்த சத்குருவை சீர்பெற வணங்கிலேர் குரு கொடுக்கும் பித்தரே கொண்டு நீந்த வல்லிரோ குரு கொடுக்கும் பித்தரும் குரு கொள் வந்த சீடனும் பருத்தி பட்ட பாடுதான் பன்னிரண்டும் பட்டதே வெளிக்கலப்பு விழித்த கண் துதிக்கவும் பிந்துநாத ஓசையும் மேருவும் கடந்த அண்ட கோளமும் கடந்து போய் எழுத்தலாம் அறிந்து விட்ட இந்திரஞால வெளியிலே யானு நீயுமே கலந்ததென்ன தொன்மை ஈசனே பாசவிதி ஓம் நமோ என்றுளே பாவ என்றறிந்த பெண் பானுடல் கருத்துளே பாவ என்றறிந்த பெண் நானு நீயும் உண்டடா நலங்குலம் அதுண்டடா ஊனு மூணும் ஒன்றுமே உணர்ந்திடா எனக்குளே அன்னதானம் விளக்கல் ஐம்புலனை வென்றவர்க்கு அன்னதானம் ஈவதால் நம் புலன்களாகி நின்ற நாதருக்க தேருமோ ஐம்புலனை வென்றிடாத வத்தமே உழன்றிடம் வம்பருக்கும் ஈவதும் கொடுப்பதும் அவத்தமே பிறவி நிலை ஆணியான ஐம்புலன்கள் அவையுமொக்குழொக்குமோ யோனியில் பிறந்திருந்த துன்பமிக்கு மொக்குமோ வீணர்கள் பிதற்றுவீர் மெய்மையே உணர்ந்திரேல் ஊனுறக்க போகமும் உமக்கெனக்கும் ஒக்குமே எழுத்தினுண்மை ஓடுகின்ற ஐம்புலன் ஒடுங்க அஞ்செழுத்துளே நாடுகின்ற நான்மறை நவிழுகின்ற ஞானிகள் கூடுகின்ற கண்டித குணங்கள் மூன்றெழுத்துளே ஆடுகின்ற பாவையாய் அமைந்ததே சிவாயமே பிரணாயமம் புவனச்சக்கரத்துளே பூதநாத வெளியிலே பொங்கு தீப அங்கியுள் பொதிந்தெழுந்த வாயுவை தவன சோமரிருவரு தாமியங்கு வாசலில் தண்டுமாறி ஏறி நின்ற சரசமான வெளியிலே இதுவும் அது மௌன அஞ்செழுத்திலே வாசியேறி மெல்லவே வானளாய் நிறைந்த ஜோதி மண்டலம் புகுந்த பின் அவனு நானுமை கலந்து அனுபவித்த அளவிலே அவனும் உண்டு நானும் இல்லை யாரும் ஒடுக்க நிலை வாழுரையில் வாழடக்கம் வாயுரையில் வாயடக்கம் ஆளுரையில் ஆளடக்கம் அருமை என்ன வித்தை காண் தாளுரையில் தாளடக்கம் தன்மையான தன்மையும் நாளுரையில் நாளடக்கம் நானு நீயும் கண்டதே சிவஸ்வரூபம் வழுத்திடான் அழித்திடான் மாயரூபமாகிடான் கழின்றிடான் வெகுண்டிடான் கால கால காலமும் துவண்டிடான் அசைந்திடான் தூய தூபமாகிடான் சுவன்றிடான் உரைத்திடான் சூட்ச சூட்ச சூட்சமே அராபி மத உண்மை ஆகி கூவன்றே உரைத்த அக்ஷரத்தினானந்தம் யோகி யோகி என்பர் கோடி ஒற்றறிந்து கண்டிடார் பூகமாய் மனக்குரங்கு பொங்குமங்குமிங்குமாய் ஏகமேகமாகவே இருப்பர் கோடி கோடியே ஆராய்ச்சி கோடி கோடி கோடி கோடி குவலயத்தொராதியை நாடி நாடி நாடி நாடி நாளகன்று வீணதாய் தேடி தேடி தேடி தேடி தேகமும் கசங்கியே கூடி கூடி கூடி கூடி நெற்பர் கோடி கோடியே சிவஸ்வரூபம் கருத்திலான் வெளுத்திலான் பரனிருந்த காரணம் இருந்திலான் ஒழித்திலான் ஒளித்திலான் ஒரு திலான் மறித்திலான் ஒழிந்திடான் அழிந்திடான் கருத்திற்கீயும் கூவும் ஒற்றோன் கண்டறிந்த ஆதியேம் வாதிகள் நிலை வாதி வாதி வாதி வாதி வண்டலை அறிந்திடான் ஊதியூதி ஊதியூதி ஒளிமயங்கி உளருவான் வீதி வீதி வீதி வீதி விடையெரு பொறுக்குவோன் சாதி சாதி சாதி சாதி சாகரத்தை கண்டிடான் ஆண்மை ஆண்மையாண்மை ஆண்மையாண்மை ஆண்மை கூறும் அசடரே காண்மையான வாதி ரூபம் கால கால காலமும் பாண்மையாகி மோனமான பாசமாகி நின்றிடும் நாண்மையான நரலை வாயில் அங்குமிங்கும் அங்குமே அராபி மந்திரம் மிங்குமென்ற அக்ஷரத்தின் மீட்டுவாகி கூவுடன் துங்கமாக சோமனோடு சோமன் மாறி நின்றிடம் அங்கமாமுனை சுழியிலாகுமேகமாகையால் கங்குலற்று கியானமுற்று காணுவாய் சுடருளி ஞானி சுடரெழும்பும் சூட்சமமும் சுழிமுனையின் சூட்சமமும் அடரெழும்பி ஏகமாக அமர்ந்து நின்ற சூட்சமமும் திடரதான சூட்சமமும் திரியின் வாலை சூட்சமமும் கடலெழும்பு சூட்சமமும் கண்டறிந்தோன் ஞானியே இதுவும் அது ஞானி ஞானி என்றுரைத்த நாய்கள் கோடி கோடியே வானிலாத மழை நாள் என்ற வாதி கோடி கோடியே தானிலாத சாகரத்தின் தன்மை காணாமூடர்கள் மூனிலாமற் கோடி கோடி முன்னறிந்ததென்பரே அக்ஷர மகிமை சூஷமான கொம்பிலே சுழிமுனை சுடரிலே வீச்சமான வீயிலே விபுலை தங்கும் வாயிலே கூச்சமான கொம்பிலே குடியிருந்த கோவிலே தீட்சையான தீவிலே சிறந்த தேசிவாயமே சிவமோனம் பொங்கி நின்ற மோனமும் பொதிந்து நின்ற மோனமும் தங்கி நின்ற மோனமும் தயங்கி நின்ற மோனமும் கங்கையான மோனமும் கதித்து நின்ற மோனமும் திங்களான மோனமும் சிவனிருந்த மோனமே மோனம் மோனமான வீதியில் முனை சுழியின் வாலையில் பானமான வீதியில் பசைந்த செஞ்சுடரிலே ஞானமான மூலையில் நரலை தங்கும் வாயிலில் ஓனமான செஞ்சுடர் உதித்ததே சிவாயமே அரபி மதம் உதித்தெழுந்த பாலையும் உசங்கி நின்ற பாலையும் சதித்தெழுந்த பாலையும் காலையான பாலையும் மதித்தெழுந்த பாலையும் மறைந்து நின்ற ஞானமும் கொதித்தெழுந்து கும்பலாகி கூவுங்கீயுமானதே இதுவும் அது கூவும் கீயும் மோனமாகி கொள்கையான கொள்கையை மூவிலே உதித்தெழுந்த முச்சுடர் விரிவிலே பூவிலே நரைகள் போல் பொருந்தி நின்ற பூரணம் ஆவியாவி ஆவி ஆவி அன்பருள்ள யோகம் ஆண்மை கூறும் மாந்தரே அறுக்கனோடும் வீதியை காண்மையாக காண்பிரே கஷடருக்க வல்லிரே தூண்மையான வாதி சூட்சம் சோபமாகுமாகுமே நான்மையான வாயினில் நடித்து நின்ற நாதமே அரபி மதம் நாதமான வாயிலில் நடித்து நின்ற சாயலில் வேதமான வீதியில் விரிந்த முச்சுடரிலே கீதமான ஹீயிலே கிளர்ந்து நின்ற கூவிலே பூதமான வாயிலை புகழரீபனாதியே இதுவும் அது ஆவியாபி ஆவியாபி ஐந்து கொம்பினாவியே மேவி மேவி மேவி மேவி மேதி நீயில் மானிடர் வாவி பாவி பாவி பாவி வண்டல்கள் அறிந்திடார் பாவி பாவி பாவி பாவி படியிலொற்ற மாந்தரே வாலை சூட்சம் வித்திலே முளைத்த சோதி வில்வளைவின் மத்தியில் ஒத்திலே ஒளிவதாகி மோனமான தீபமே நத்திலோ திரட்சி போன்ற நாதனை அறிந்திடார் வத்திலே கிடந்துழன்ற வாலையான சூட்சமே மோனம் மாலையோடு காலையும் வடிந்து பொங்கும் மோனமே மாலையோடு காலையான வாரறிந்த மாந்தரே மூலையான கோணமின் முளை தெழுந்த செஞ்சுடன் காலையோடு பான கன்று தங்கி நின்ற மோனமே இதுவும் அது மோனமான வீதியில் முடுக்கி நின்ற நாதமே ஈனமின்றி வேகமான வேகமென்ன வேகமே கானமான மூலையில் கனிந்திருந்த வாலையில் ஞானமான செஞ்சுடர் நடந்ததே சிவாயமே